எண்சிறு விருத்தம் வஞ்சகமில் பரமார்த்த குருவே சொன்ன வழிகள் அறிந்தே நினியோர் வச்சனங்கேளீர் சஞ்சலமற்ற அகண்ட பூரணமாய் சித்தம் ததாகாரம் ஆவது அன்றோ சமாதியோகம் உஞ்சலையொத்து அலைவது தன் சுபாவம் மாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகவத்துவிலசய நிவாத தீப நிலையதைவது எப்படியோ நீர் சொல்வீரே கருதுமனோ குணம் ஒன்றம் ஒன்றில் ஒன்று கதித்தெழுந்தால் இரண்டும் கறந்து நிற்கும் தருமமிகும் சத்துவம் மேலான போது சன்மார்க்கமான தெய்வ சம்பத்துண்டாம் மறுபுரஜோ குணமாயில் உலக தேக வாதனையாம் சாஸ்திரவாதனையும் ஆகும் அருமகனே தமோ குணம் மேலான போதில் அசுர சம்பத்து உண்டாகும் அறிந்து கொள்ளே மனது சத்துவ சொரூபம் மற்றிரண்டும் வந்து கலந்தன அவற்றை மாற்றினால் போம் தனது சன்மார்க்கத்தை விடாதிருந்த போது தமோகுணமும் ரஜோகுணமும் சமைக்கும் பின்னை கனபரிணா மஞ்சலனம் போம் போனக்கால் களங்கமற்று நின்ற காசம் போலும் நினதுளமப் படியாம பிரம்மத்தொன்றாய் நிர்விகல்ப சமாதியிலே நிற்குந்தானே களங்கமற்ற கண்ணாடி தன்முன் வேறோர் களங்கமற்ற கண்ணாடி காட்டும் போது விளங்கிய தன்மயமாகிய வேதம் ஆகி விகற்பம் இன்றி நிர்விகற்பம் ஆனால் போல அளந்தறிய விபுவாய் சத்தாய் சித்தாய் ஆனந்த மாம்பிரமத்தைக்கியம்மான உளந்தெளிந்தபடியிருந்தால் உலகம் எங்கே உலவெங்கே என்று சங்கை ஒழித்திடாதே ஏகவாம் மனமிருந்தால் ஜீவன் முக்தர் இருக்கும் மட்டும் பிராரப்தம் எதனால் உண்பார் போகமான் அது புஜித்து தொலைப்பது அன்றோ புஜிப்பது என்றால் மனந்தானும் போனது அன்றே சோகமாம் மனமிருந்தால் போகம் இல்லை தொன்றுமெனில் முக்தர் என்று சொல்லக்கூடாதே மோகமாம் இது தெளிய குருவே நன்றாம் வாய் தெளிந்தது அன்றோ முக்திதானே மனநாசம் சொரூபமென்றும் அரூபமென்றும் வகுத்துரைப்பார் இருவகையா வரும் இவற்றில் வினவாத ஜீவன் முக்தரிடத்தில் ஒன்றும் விதேக முக்தரிடத்தில் ஒன்றும் மேவும் கண்டாய் தனதான சத்துவமாய் மனம் சேஷித்து தமசுரச சுகள் நசித்தல் சொரூபநாசம் அனகாசத்துவந்தானும் இலிங்க தேகம் அடங்கும் போதடங்குதலே அரூபநாசம் சுத்தமாம் சத்துவமே உண்மையாகும் துகளிருள் போனால் மனமென் சொல்லும் போம் போம் வர்த்தமானத்தில் வந்த உணவை உண்பார் வருவதும் போவதும் நினைந்து மகிழார் வாடார் கர்த்தராம் மகந்தையை விட்ட கர்த்தராகி கரணவிருத்திகள் அவஸ்தை காண்பாராகி முக்தராயிருக்கலுமாம் புஜிப்புங் கூடும் முட்டில என்று அறிந்து சங்கை மோதி பயே விவகார வேளையலாம் சமாதி என்றால் விகற்பம் அன்றோ மனம் மலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவும் அன்றோ என்றாயாகில் அதற்கொரு திஷ்டாந்தங்கள் ஆசை கொண்டு நவமாக பரபுருடன் தன்னை கூடி நயந்த சுகமனுபவித்த நாரி நெஞ்சம் தவமான மனைத்தொழில்கள் செய்யும் போதும் தழுவி அனுபவித்த சுகந்தனை விடாதே தேகத்தன் அலனாகி அகர்த்தன்னாகி ஜீவனின்றி பிரம்மமாய்த் தெளிந்த முக்தன் போகத்தை உண்பன் என்றால் கருத்தாவாமே பூரணமாம் கர்த்தனுக்கு போகம் உண்டோ சோகத்தை அறுத்தருளும் குருவே இந்த துகளறுக்க வேண்டும் என்று சொன்னாய் ஆகில் மாகர்த்தன் மாபோகி மாத்தியாகி வகை மூன்றாய் அவர் இருக்கும் மகிமை கேளாய் செய்கையுஞ் செய்விக்கையுமற்றிருக்குங்காந்த சிலைமலை முன்னிரும்புகள் செஷ்டிக்கும் மாவோல் செய்கையுஞ் செய்விக்கையுமற்றிருக்கும் என் முன் ஜடமான உலகம் எல்லாம் செஷ்டை செய்யும் மெய்கலந்த இந்திரிய விகார ரூப விவகார விற்த்திக்கும் விற்த்தி தானாம் மெய்கலந்த சமாதிக்கும் சாட்சியே நான் வெயில் போல் என்றுரைத்தவனே விபுமா கர்த்தன் அறுசுவையின் குணங்குற்றம் அதுத்தன் சுத்தம் பத்தியம் பத்தியம் எனவும் அந்திடாமல் பொறுமையுடன் கிட்டினதை காட்டு காட்டுத்திப்போல் போகங்கள் புஜிப்பவன் மாபோகியாகும் சிறிது பெரிதுகள் தனது அந்நியங்கள் நன்மை தீமைகள் சேரினும் படிகச் செயல் போல் சித்தம் பெரிதிருக்கும் அவனே மாத்தியாகிய அவன் பிரதம் நிம்முன்றுடையவரே வீடுள்ளோரே